சிவமயம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த துகளறு போதம் காப்பு எல்லாம் பொய் என்றே என்னை காட்டி எம்பீரான் சொல்லாத பேரறிவு தான் சொல்லி நல்லதொரு அற்புதமாமானந்தம் ஆங்கருத்தல் செப்புதற்கு கற்பகத்தின் என் கண் நூல் பாயிரம் பதிப்ப சோபாசம் தெரிந்தந்த பாச விதி வழியை வென்றதனின் வேறாம் கதி வழங்கும் மெய் கண்டான் சந்தான் மேவி சிவானந்தம் கை கண்டார் காணார் உற்ற சரியை ஒழியாத நற்கிரியை குற்றமிலா யோக கூறி நெறியும் முற்றி பிறந்தார்கள் தாமறிய பேசுகே நன்றே பிறந்தாரியாத பேரு எல்லாம் கழற்றி இறைவனுடன் கலக்க வல்லார்கள் சொன்ன வழி பலவு சொல்லறிய தம்பீரானாகமத்தில் சாற்றும் அவதரமும் எம்பீரான் தந்தான் எமக்கு பூதப்பழிப்பு மண்ணுக்குயிராகி வந்துரத்து தான் தரிக்கும் எண்ணம் ஊரோமாதி இதன் காரியமாம் கண்ணில் பிறவும் கடினமாய் பேசியது தானாம் துறவு முதல் பூத தொழில் நீர்க்குயிராய் நின்றேனே கிழ்ந்து கூளிருமே பார்க்கில் நீராதி பகர் கார்குரிய வெள்ள மூதலாகும் மெய்யுணரின் அப்புத்தான் அள்ளவிடப்படாதாம் வன்னி கூயிராகி வந்து சூட்டொன்றுவிக்கும் பன்னு பசியாதீபயில் கருமம் மன்னும் விளக்காகி பந்தமாய் வேறாக நிற்கும் துளக்கமிலா தேயோ தொழில் தேட பிரித்து தீரட்டுவிக்கும் செய் கருமம் ஓடல் முதல் லோவா உயிர் மறுத்து நாடிலிவை அல்லவாம் வாயு அருட்குருவார் காண்பதன்றி சொல்லவாராதே தூணிந்து இரந்தரமாய் நின்றே ஈடங்கொடுக்கும் வானம் பரந்த கூரோத முதல் பார்க்கில் விரிந்த கருமமாய் வேறாகும் காணலாம் உண்மை என்றே கூறி வட்டம் மறு கோணம் மாயாத முக்கோணம் இட்ட பீரை சதுரமே வடிவம் எட்டறிய வேதன்மால் மிக்க வீடையோன் மகேஷனுடன் ஆதியதி தெய்வமாம் இப்படியே பூதத்தி பூதத்தியல்பு தனை தெளிந்தே அப்படி நீ நில்லாமல்லாங்கறிந்திட்டு எப்படியும் தோன்றாமல் தேசிகன் முன் சொன்னபடி கண்டிருந்தால் ஊன்றாயதுவாம்பூடம்பு பொரியற உணர்தல் பூதமீடமாய் போருந்தும் போரி புலன்கள் நாதனருளாலே நீ நாடியவை ஏதமென தத்தம் ஊரு உணர தானகலும் அப்போதே சத்தமுதல்லாதிவிடம் தான் சத்தாதி ஐந்தினையும் சந்தித்து நீ அகல அத்தால் வரும் பயன்கள் ஆங்ககலும் எத்தாலும் காணாமல் அவ்விஷயம் கை கழல கை கழலும் நாணா பிற பின்னவை வாக்காதி வாக்காதியத்துடனே நீங்கவசனாதிவிடம் நீக்காத உட்கரணம் நீங்குமே தாக்கி மனது மூதலாக வந்த வந்த போது தனது செயலுணரத்தான் அந்த கரண சுத்தி மண்ணும் காரம் மனம் செலுத்தும் புத்தியினை உன்னும் ஓ காரம் ஓபகரிக்கும் முன்னாகும் ஆங்காரம் தன்னை அகாரம் சேலித்தியிடம் நீங்காத சித்தம் விந்து நேர் அந்த கரணம் மகள அதிர்கூடம் தொந்த கலாதி தூரி சருமே பந்திக்கோ சித்தமல மறுத்து தீர உனக்கேற ஒத்தபடியே உணர் கலாதி ஞான நிராகரணம் பொங்கு பூனலருந்த போதம் தருமாயை தங்கு கலையாதி தரு ஞானம் இங்கிதனை நீங்கும்படி மாணவகனின் போதம் ஒன்றிரண்டு தூங்கும்படி நில்லாய் துணிந்து காலனிய தீ கலையாதி தத்துவங்கள் சால அறிவிச்சை தொழில் தான் அழுத்தல் மூலமாம் மாயை மயக்கல்வரைத்தல் வீணை கூட்ட ஆய விடலாமென்றறி சுத்த தத்துவ தூஷணம் ஆன அதனால் அழுந்தினால் ஆசதற்கேன் இனவ இந்தவத்தின் எல்லை காண் ஊனமிலா போகம் தருமானார் பொல்லாதோ புண்ணியத்தின் ஆகம் துணையானார்காம் சுத்த வித்தையாதி முதல் சொன்ன ஏழ் தத்துவமும் ஒத்து நடத்தியிடம் ஓவாமல் வித்தை செயல் ஏறி கூரைந்தொத்தல் எப்போதும் பார்த்திடவே மாறி பீரந்தகலோ மாறு தத்துவாதீதம் மண் முதலாம் நாதாந்தமாய் வந்த தத்துவத்தின் உண்மையறிந்தெல்லாம் ஒழிந்தாயே எண்ணிலிவை தத்துவாதீதமென சாற்றும் காண் சைவமறை அத்துவா எல்லாமர இப்பரிசே ஐந்து சுத்தி எய்தியதாலெப்போதும் செப்பரிய மாயா தீ தீருமே அப்பரிசே ஆங்கவற்றினோடே அழியும் வீணை மலர்ந்தான் நீங்கவற்றோ நீங்கா நீலை சகல தரிசனம் நின்று நின்று வந்த நிலை தோறும் நீயறிந்த தன்றியவை தன்னை அகன்றாயே இன்றி வைத்தான் முக்தி படுஞ்சகலம் முன்னம் படுஞ்சகலம் பெத்தமது வென்று நீ பேசு அஞ்சு வகையாக ஆறாரும் நீத்ததற்பின் விஞ்சி வரும் ஆணவத்தின் மேலீடு வஞ்சமர சாற்றில் அது கேவலமாம் தான் கழித்து போந்த நிலை சாற்றில் அது சகலம் தான் கேவலம் அன்றி வந்த தத்துவங்கள் எல்லாம் அகன்றிடவே ஒன்றி நின்ற ஆண வந்தான் ஒன்றுமே என்றும் தான் நீங்காயிருள் விழி போல் நிற்குமே ஆத்மாவும் பாங்காக அங்கே பதிந்து பகலிழந்தவான் போர் பரவுமலம் நீயாய் இகலறவே நின்றாயிழந்தாய் அகலறிவு வாடாத முக்தியினில் வாய்ந்த அருட்கேவலம் நீ நாடாத கேவலமுன்னாள் கேவல தரிசனம் ஒன்றும் தேரியாவோழியாயிரோளாகி இன்றளவும் நின்றதீதோவோதான் ஒன்றாகி செம்பிற்களிம்பு போல் சேர்ந்து நின்றானவந்தான் அம்பு நிழற் போலென்றீ கருவி கரணம் கழன்றும் கழலா இருளின் பேருமையிது என்னோ இருள்தான் விடிகை கீருண்ட மீகூதி போல் மாசு மடிகை கீரண்டது காண்மற்று கேவலாதீதம் வானில் ஈர விவர வல்லிருள் போமாறு போல் ஈன இருள் அகல்வதே காலம் மானே அறிந்தாயீரூளென்றறியாமை தன்னை பிரிந்தாயோ இல்லையோ பேசு இந்த இருள் ஒழிய ஏதும் நான் காண்கிலேன் இந்த இருள் அகழ்வதெப்பழடியோ இந்த அறியாமை நின்றால் அதனை நீ காணாய் அறியாதறிந்தனையோ அன்று தன்னுண்மை அந்த மலமாம் அறியாமை கண்டாயே அந்த அறிவு நீ ஐயனே தொந்தையிருள் போனதே உன்னை விட போக்கி தீரோதைய அருளாததே கண்டாயரீ வைத்த அவதரங்களெல்லாம் உடன் வந்தும் அத்தகைமை கண்டும் மரியாயால் முக்தனாய் பாச அறிவும் பதியறிவும் பதியறிவுமன்றியே ஆசரவே நின்றவன் நீயாம் சைத்தன்ய தரிசனம் கண்ணில் நீருள் போனாலும் கண் தன்னை காணா போல் எண்ணுமிருள் போனால் எனையறிய ஒண்ணாதோ கண் போர்ஜடமோ நீ காட்டியதும் கண்டறிந்த ஒன்போதம் நீ என்றுணர் இருக்கும் ஓழிக்கும் ஈடமாகும் வான் போல் அருட்கும் அருட்கும் மகமாய் சுருக்கமிலா நீ சத்த சத்தென்று நேரே சத சத்த நாய் சத்ததோ வசத்ததாம் அறியும் அறிவு நீ அன்றோ உனக்கு செரியும் அலம் நின்றதோ செப்பாய் அறிவு தனை பாராதே பார்த்தறிந்தே பாச பழக்கமதில் வாராததன்றோ வழக்கு ஞான தரிசனம் அறிந்தறிந்து வந்த அவதாரங்கள் தோன்றும் செறிந்தறிய நின்றேது தேரின் பிரிந்ததனின் நின்றதறியாமல் நிகழ்த்தியது நீக்கி உனை இன்றறிய வைத்ததருள் என் அந்த அருள் உனக்கிங்காதாரமாயல்லென் இந்துவன எரித்திட்டே கமாய் முந்தி உனை உனக்கு தான் விளக்கி ஓவாதுணர்த்தும் தனை உனக்கு காட்டுமே தான் எல்லாம் பொய் என்றிங்கிருந்தேனும் நான் அன்றோ நல்லாயனை அறிந்தே நான் அன்றோ சொல்லாடும் நான் பிரம்மமன்றி நடுவே உணர்த்துதற்கு வான் பிரம்மம் உள்ளதோ மற்று அன்று முதல் இன்றளவும் அண்ணலறிவிப்பதன்றே இன்றறிவே நான் என்று எம்புவதென் என்றும் அவஸ்தை தனில் உணர்த்தி ஆங்கருத்தி இன்றி தவத்தில் புணர்ந்தீனரார்த்தான் உன்னறிவை நீயே உணர்வயேயாமாகில் இன்னெட நாட்பாசத்தியையாயே உன்னறிவை நீங்க அறிவாகி நீரும் ஈரதமும் போல் ஆங்காணரனாரருள் உன்னறிவுக்குள்ளே ஓணர்வாய் ஒழியாத தன்னறிவு தான் உனக்கு தாரகமாய் பின்னமர ஒன்றாய் ஒழியாமல் உள்ளடங்கி உள்ளபடி நின்றாலதோவாவை நீ இச்சை ஊயிர்க்கிறங்கள் ஞானம் ஈசைந்துணர்தல் வைச்சகிரியை வயநடத்தல் நிச்சயமாம் சக்தி இவை மூன்றினையும் தந்ததொரு சக்திதான் முக்தனே பார்நீமு என்று பறை தரிசனம் கிரியை அறிவிச்சை கீழர்ந்த சக்தி ஏதோ பெரிய பராசக்தி என பேசாய் தெரியிலதிங்காரும் அறியா அகண்ட பரிபூரணமாய் பேரறிவாய் நிற்கும் பெற அந்த அறிவும் அறிவன்றோ இப்போது தந்த அறிவும் அது தானன்றோ வந்த அறிவிற்கிழைத்தது காண அவ்வறிவிங்கேதோ நிறைவேர் கீழை பரநேர் அறிவார்க்கறிவித்திங்கல்லாததாக அறிவாய் விகல்பமறியாம் அறிவே காண் கண் பெற்றார் கண்ட கதிரொளி போர் கண்டதனை வெண்பற்றாய் நில்லதிலே மேல் பறையில் வியாத்தம் விண்ணீர்கதீரோன் வீழங்கி வீரிந்தது போல் கண்ணீர் கதீரோன் கலந்தது போல் நன்னீ பரிநிறவில் நீயோ பதிவையேயாகில் உரையீரந்திட்டொன்றாவையுற்று பறையில் யோகமும் போகமும் விண்ணில் வீகற்பமரமேவிய கால் நின்றது போல் கண்ணும் பறையதனில் நண்ணியே எண்ணிறந்து நீருறங்கும் தன்மை போல் நிற்கை பறை யோகமதில் சீருரலே போகமெனச் செப்பு சுத்த பரயோகமும் ஜாகிரமும் நீங்காத பேரறிவு நீங்காமல் கண்ட நீ நீங்காமல் நின்றபடி நின்றதனின் நீங்காமல் நின்று விடலன்றோ தான் நின்னலன் தன் பேரறிவில் ஒன்றுபடல் என்னும் ஊரை எத்திசையும் ஒன்றாம் இறையறிவிலே அழுத்தல் சுத்த பராயோகமெனச் சொல்லுமே நித்தமறை அத்தன்மை கண்டால் அது முக்தி ஜாக்கிரமான் சித்தமயல் தேர் ஜாக்ராதீதம் நின்ற அறிவகை நீங்காமை ஜாக்கிரமாம் அன்றிய விழுதல்ல தீதமாம் சென்றறிவை நீங்காமை நின்று நேடிது தூயில் கொளவே வாங்காதறிவாய் வர பறையில் அதீதம் இவ்வறிவு காண்டல் ஈருள் தீரும் ஜாகிரமாம் அவ்வறிவு காணாத தீத்தமாம் இவ்விரண்டும் பாராமல் நிற்றல் பறையில்ல தீத்தமாம் ஆரா அறிவகன்றதால் ஈசனறிவாகியெல்லாம் இன்று கழன்றகன்றாய் பாசமிக வைத்ததனில் பற்றாதே கூசாமல் நேராக நீங்கி அதில் நின்ற சுவடரவே வாராய் சீவ மேல்வர சுத்தாவஸ்தை அறிவடைய சென்றங்கதீதமாய் நின்ற குறியறந்திட்டொன்றும் குறியா நெறியேது சுத்தவஸ்தை மைந்தா தொல்லை மலம் இல்லை இல்லை அத்துடனே செல்வதது மாம் சுகரூபம் பைய இருந்து பதை புற்ற பின்னுனக்கு துய்ய சுகப்பிரபை தோன்றுமே ஐயனே கண்டாய் சிவ பூமி காட்சியற கலந்து கொண்டாள்வன் கண்டாய் கூறித்து விழுந்த அவதரத்தில் விஞ்சு சுகந்தான் எழுந்ததிது எங்கே இறைவா மொழிந்தருளாய் மாமணியிற் ஜோதி மலர்ந்த பிறவை போல் ஆமரன் தன் பாலே அது துன்பமற்ற இந்த சுகப்பிரபை தன்னையே இன்பசக்தி சக்தி என்றறி நீ எப்போதும் அன்புறவே நின்றதிலே ஆறி நீலாவு நீலாவும் போல் மன்றல் தர மணந்து வாழ் தேனாரும் இன்ப சீவ வடிவம் இப்படியோ வானாடற் காணாத மன்னவனே ஞான இதுவும் ஒரு சக்தி இறைவர்க்கதானால் எது முக்தி சொல்லாயினி சுகாதீதம் இந்த சுகத்தில் இனி நீ விழியாமல் அந்த அறிவிண்ணயர்ந்தது போல் தொந்தமர போதாயிதுவே சுகாதீதம் பொய்யற்றோர்க்கு ஆதாரமான அருள் ஒன்றும் சூக வடிவுக்குள்ளான தம்பிரான் அன்றி ஒரு பொருளும் ஆகாதே நின்றழுந்தி சொல்லறிய இந்த சுகத்துக்க தீத்தமாய் நில்லவன் தானாமே நிலை சிவப்பேரர் எல்லாம் கழன்ற இடமே சிவமென்று சொல்லாடுவர் கழன்ற தூயோர்கள் நல்லாய் கேள் நின்றபடி தானே நீலயா நீலயதனில் நின்றுவிட நேராக நீ வானகத்தில் வானும் மணத்தில் மணமும் போல் ஆன சுக பேற்றில் அழந்தியது தானாகும் ஆண்ட குருநாதா அடியேன் பேரு வாழ்வை மீண்டு சொல்ல உண்டோ வீதி நீயும் சிவமுமாய் நின்றாயோ நின்றிலையோ ஆய அடியேனோ அதிகாரம் நாயனே ஒன்றன்றீரண்டன்றீரொண்டொன்று தானன்று நின்றதொரு தன்மை நீலை சாற்றில்லதற்குவமை தாடலை போல் சன்மார்க வேற்று விதி பலவும் வேண்டாவே போற்றறிய நித்தியனே சுத்தனே நித்தியானந்தனே அத்தனே முத்தனே ஆங்கு அந்த சூகத்து சூகத்துக்கதீத அவஸ்தை என்பர் பந்தமற்ற முக்தி பயனறியார் அந்தோ பிரியாத இன்ப பெருமானை பெற்றும் அறியாத வாசனையாலாங்கு பரமானந்த தரிசனம் நின்ற நிலை சிவமாய் நின்றாயே நின்மலனும் என்றும் பயனாயிருந்தானே அன்றே அவனுக்கிதமே தவனாகி நின்ற இவனுக்கிதமே தீனே அன்றே தொடங்கி அனைத்துயிரும் தானாகி ஒன்றாகி நின்றவருக்கின்பூட்டி குன்றாமல் கொண்டுவிடலன்றோ நம் கோமார்கீதமென்று கண்டு கொள் நீ இந்த கருத்து பார்க்கரிய இந்த பரம சுகந்தன்னை சேர்பன்னுயிர் கொன்றிறைவா செப்பினையே மாற்றறிய ஆனந்தம் ஆறுயிர்கட்கண்ணல்ல அருந்துவது தானெங்கும் பெற்றபாசாற்று பெற்றருந்தி இன்பம் பீரர்க்கும் அருந்தினோ உற்ற பரமானந்தம் உள்ளதோ மற்றிதுதான் என்று நீ கேட்கில் இறையுருவம் ஆனந்தம் அன்றி வேறொன்றுடையாம் ஆன பரமானந்தமாகின்ற எல்லையே ஊனமிலா உண்மை தனில் நொன்று படல் ஈனமர தானான போது தணவாதெழுந்த சுகம் மானே அதுவாமதி பரமானந்த யோகம் விளைந்த பரமானந்த வெள்ளம் தனியிலே துளைந்து துளைந்தாடியதில் தோன்றா வளைந்துன்னை நீர் போல மீழ்த்தியதன் நிழல் போல் தான் கறந்து பார்போல் தரிப்பாகும் பார் பாராதே அந்த பரம சுகந்தன்னை நேராகத்தானோ நீழல் போல தீரா ஸ்வபாவம் மதுபாகத் தோன்றி மறையாதே அபாவமாய் நில்லாயதில் பரமானந்த போகம் நின்ற பரமானந்தம் நேரே அனுபவித்தங் ஒன்றுபட உள்ளுருகி ஓவாமல் என்றும் மது உண்ட வண்டு போல் மாளா சுகத்தை புதிதுண்டிருந்து விடிப்போது பருகத்தோலையா பரபோகம் தன்னை உருகியடியே நருந்த ஊட்டும் குருவே அழியாத இன்பம் அறநருந்தான் என்னும் வழியேது சொல்லீர் மகிழ்ந்து சர்க்கரைதானார்க்கும் தரும் இரதம் அவ்வீரதம் சர்க்கரைதான் கொள்ளுமோ சாற்றுங்கால் சர்க்கரை கின்றின்புருபமன்றி எழிலுருபம் வேறுண்டோ இன்புருபமே இறைக்கும் என் நாவாரீர தமது நா அருந்த அல்லாதிங் காபாயிரதம் அறியுமோ ஓவா பரமசுகம் உன்பால் பலிப்பதே அன்றே பரமசுகம் கொள்ளா பயன் இந்த சுகம் ஆன்ம லாபமென அறினே அந்த சுகம் ஒழிந்திங்காராதே இந்த சுகமேலாம் அந்த சுகமாக்கில் ஒன்றன் அகமெல்லாம் ஆனந்தமாம் பரமானந்த மேலீடு அண்ணலும் ஆனந்தம் அருளும் ஆனந்தம் உயேர் எண்ணிலா ஆனந்தம் எவ்வுலகும் பண்ணி அழித்தழிப்பாராகும் அவர்களும் ஆனந்தம் கழித்ததுவே எப்போதும் காண் எங்கும் அமிழ்த்தி மிக பொங்கி கரை புரண்டு பூரணமாய் அங்கு வளைத்த ஊலகுயிரும் வாய்த்த சுகமாம் அளத்தேர் போகுந்தது போலாங்கு கண்ட இடமெல்லாம் கருணை கடலமுதம் மொண்டு கொள்ளலாய் நிறைந்த முக்தி தனை பண்டே திருமாலயனறியாதே சிகனார் பாதம் தருமாமாடி ஏற்குத்தான் பரமானந்த அவசர் பரம பரமானந்தம் பார்க்கீழ் மேல் மற்றும் அறவம் வாராதே அகலும் புரணமாய் அங்கே அமிழ்ந்திய வச்சமானந்தம் நீங்காததுவாகி உற்ற பரமானந்த தொன்றாயதில் உறங்கே முற்றுவதே முக்தி வடிவென்றுரைக்கும் குற்றமில்லா வைதீக சைவம் வழி நூல் பூராண செய்வன நூலெல்லாம் தெளி அணுவகை ஒன்றிரண்டு மூன்று மலமுள்ள உயர் மோவர்க்கோ சென்றிவன் போல் நேரே சீவமாகி நின்ற நிலை இவ்வகையே ஆளும் எழில் குருவாமீசனே அவ்வகையே நீ அங்கரீ பஞ்சாட்சர தரிசனம் அஞ்செழுத்தும் மண்ணலருள் ஆன்மா தீரோதமலம் மிஞ்சீன மத்துறந்து மெய்யருள்வார் தஞ்ச சிகாரத்தில் எவ்வைவிடம் தீதிலாயின்ப புகாரில் போகந்தருந்த போய் குருஸ்துதி பற்றி நின்ற பாசம் பறித்தகலவே விழித்தேட்டுற்ற உயிர் காட்டி உணர் உணர்த்தி மற்றும் சிவபேரு தந்து சிவபோகபாரி புகப்பே தளித்தவரை போற்று சீடலக்ஷணம் இரவு பகல் நிழல் போல் இட்ட பணி செய்து குறவர் புகழ்வாயார கூறி திருமுன் விழுந்து வீழி நீர் பொழிய மெய் விதிர்த்து நின்று தொழுந்தவத்தோர் காணோ சுகர் முக்தனுக்கு முக்தியின்மை கூறல் ஆக முதல் நீங்கியருளிற்கலந்து சிவ போகம் விளைய புணர்ந்தாலும் ஏக தெரிவாய் நிறைய திருப்பர் குரு சொல் பிரிவாரூலகில் பிறந்து குரு வழிபாடே பொருளன கூறல் ஆகம் ஊயிர் பொருள் கொண்டன்றே அருள்ளளித்து சோகமென பாவிக்கச் சொன்னாரை தாகத்தோர் வேண்டும் போழுதெல்லாம் வேண்டு பொருள் வந்து போல் பூண்டு தோழலன்றோ பொருள் திருமேனி அருமை கூறல் அன்று முதலாகவே ஆறுகிர்கட்காருகிறாய் நின்றருளும் தம்பிரான் நீங்காமல் என்றும் கருவாய் பீரப்பை கழற்றினரோ தாமே குருவாயருளாமற்கூறு குருவே சிவம் என்றல் பாசம் பசுபதியை பாரித்து பார்த்தனரே ஆசில்லகலறிவாயாங்கன்று பேசறிய ஆனந்தம் பெற்றோர் அருட்குருவே ஈசனென்பர் மோனமே முற்றும் மூ என்று குரு பணி செய்வாரை வழிபடுதல் கருவேலை தன்னை கடப்பருலகில் மறுவாத இன்பத்துள் வைத்த குருவின் அடியாரடியாரடியாரடியார் அடியாரை சார்ந்த அவர் யோகம் சன்மார்க்கம் கீதாம் சகமார்க்கம் சாற்றுங்கால் பன்மார்க்கம் கருவி தன்மார்க்கம் சால ஓடுக்கி தடுத்து வழி இரண்டும் மாலறவே நிற்கை மகிழ்ந்து அந்த மனத்தாலே ஆதாரம் மாறினையும் சந்தித்ததிற்பொருள்கள் தான் அறிந்தீட்டிந்தவில் ஓவாவோழியை தூரூகும் அமுதுள் நிறைக்கில் ஓவாவோளியாம்பூரூ நின்ற ஓளியுருவின் நீங்காமல் நிற்கவே என்றும் அழியாமல் இன்புற்று கொன்றையந்தார்ந்தானுருவு போலே பின் சாரூபியத்திலே மாணவக வாழ்வாய் காண்மற்று கிரியை புத்திர மார்க்கம் பூகை ஒளி மஞ்சனப்போ வைத்தமது தாம்பூலம் மற்றவையும் உத்தமமாய் தேடி வைத்து பின்னை சிவபூஜை செய்வதற்கு நாடவத்திற் செல்லாமல் நாள் சுத்திலைந்து செய்து துகள் தீரும் மந்திரத்தால் அத்தமது பத்து முகம் ஐந்தாக வைத்து வைத்து வித்தியா தேகம் வீதிப்படியில் ஸ்தாபித்து பக்தியால் மேனி தனைப்பார் பார்த்த திருமேனி படிகம் தனிற்பரனை கோத்ததிரு மந்திரத்தால் கொண்டு வந்து பார்த்தருள சொல்லி பரா கருத்து சோதி சிவாகமத்தின் சொல்லிற்படியே தோடங்கு சோராமல் பூஜித்து சொன்னபடி நில்லிதழே தாரார் சமீபத்தில் தானிருந்து வாராமல் தானே பரணளிக்கும் சங்கரனாரம் மூர்த்தி தானே தரினம் தரும் சரியை தாதமார்கஞ்சாற்றில் சங்கரனாரின் புற்ற பூதி திருவேடம் போற்றியே நீதியினால் பூங்காவனஞ்சமைத்து பூமாலை புண்ணியர்க்கு பாங்காக செய்கை பறிந்து அழகு திருமிழுக்கிட்டு ஆலயத்தில் அன்பால் இலகு திரு விளக்குமேற்றி பலகாலும் சென்று வணங்கி திருவடிவாரம் சேர்த்தி நின்றிடுகை தொண்டர் பணி நீர் கொன்றையன் தார்வேணியர்க்கு கோயில் பல சமைத்து பொன்றிவை முற்றும் வித்து நின்றார் அவலோகம் தன்னில் அடையாரடைவர் சிவலோகம் தன்னில் சிறந்து அந்தமலம் மறுத்திங்கு ஆத்மாவை காட்டியதர் கந்தமறிவை அறிவித்தங்கிந்தறிவை மாறாமல் மாற்றி மறுபு சிவ பேரென்றோ கூறாமல் கூற கோடி நூல் பொருள் ஜாகிரம் பத்தொன்பது கனவு தானொன்று தூக்கு சுழியொன்று தூரியமெட்டு நீக்கு துரியாதீதம் ஒன்று சுத்தவஸ்தை ஒப்பான் சரிகேதோகளருபூதம் சித்தாந்த சாஸ்திரம் முற்றும்